திருப்படனம் திருநாவுக்கரசு நாயனாரின் தொன்னூற்றி எட்டாவது திருப்பதிகம் இது திருச்சி தம்பரம் அருவனாயத்தி ஈருரி போர்த்துமை உருவனாய் ஒற்றியூர் அருவநாயத்தி அருவனாயத்தி ஈருரி போர்த்துமை உருவனாய் ஒற்றியூர் பதியாகிலும் பருவரால் வயல் பருவரால் வயல் சூழ்ந்த பணனத்தான் திருவினா திரு வேண்டும் இத்தேவர்க்கு பருவரால் வயல் சூழ்ந்த பழனத்தான் திருவினால் திருவேண் தேவர்க்கு வேண்டும் இத்தேவர்க்கு வையம் வந்து வணங்கி வையம் வந்து வணங்கி வலம் கொள்ளும் ஐயனை வையம் வந்து வணங்கி பலம் கொள்ளும் ஐயனை அறியார் சிலராதர்கள் அறியார் சிலராதர்கள் ஐயனை அறியார் சிலர் ஆதர்கள் பைகுள் ஆடரவு ஆர்த்த பணநன்பால் பொய்யர் காலங்கள் போக்கிடுவார்களே பழனல்பால் பொய்யர் காலங்கள் போக்கிடுவார்களே வண்ணமாக முறுக்கிய வாசிகை வண்ணமாக முறுக்கிய வாசிகை திண்ணமாக திருச்சடை சேர்த்தியே திருச்சடை சேர்த்தியே பண்ணும் ஆகவே பாடும் படனத்தான் பாடும் படனத்தான் எண்ணும் நீர் அவன் ஆயிரம் நாமமே எண்ணும் ஆன படனத்தான் ஆயிரம் நாமமே எண்ணும் நீர் அவன் ஆயிரம் நாமமே படனத்தான் ஆயிரம் நாமமே எண்ணும் ஆயிரம் நாமமே எண்ணும் ஆயிரம் நாமமே எண்ணும் முக்கப்பாம்பு பிடித்தது மூச்சிட வாக்கப்பாம்பினை கண்ட துணிமதி பாக்கப்பாம்பினை பற்றும் பலனத்தான் பாம்பினை பற்றும் பலனத்தான் தார்க்குள் மாலை சடைக்கு அணிந்திட்டதே படனத்தான் தார்க்குள் மாலை சடைக்கு அணிந்திட்டதேன ஹாரின தார்க்குள் மாலை சடைக்கு அணிந்திட்டதே சடைக்கு அணிந்திட்டதே சடைக்கு அணிந்திட்டதே நீளமுண்ட மிடக்கின நேர்ந்ததோர் கோலம் உண்ட குணத்தால் நிறைந்ததோர் நீளம் உண்ட மிடக்கின நேர்ந்ததோர் கோலம் உண்ட குணத்தால் நிறைந்ததோ குணத்தால் நிறைந்ததோ குணத்தால் நிறைந்ததோ பாலும் உண்டு பழநன்பால் நீடை மாலும் இறை எந்த மனத்துள்ளே பாலும் உண்டு பழநன்பால் என் மந்தமாக வளர்ப்புரை சூடி மந்தமாக வளர்ப்புரை சூடி ஓர் சந்தமாக திருச்சடை சாத்துவா பந்தமாயின தீர்க்கும் பழனத்தான் பந்தமாயின தீர்க்கும் பழனத்தான் பழனத்தான் எந்த தாய் தந்தை எம்பெருமானுமே பழனத்தான் பந்தமாயின தீர்க்கும் பழனத்தான் எந்த தாய் தந்தை எம்பெருமானுமே ஏ மார்க்கம் ஒன்று அறியார் மதியில்லிகள் மதியில்லிகள் மார்க்கம் ஒன்று அறியார் பூக்கரத்தில் குறுகிலர் மூடர்கள் மூடர்கள் மூடர்கள் பூக்கரத்தில் புரிகிலர் பார்க்க நின்று பரவும் படனத்தான் தாட்கள் நின்று தலைவணங்கார்களே படனத்தான் மார்க்கம் ஒன்று அறியார் மதியில்லிகள் பழனத்தான் பூக்கரத்தில் புரிகிலர் மூடர்கள் பார்க்க நின்று பரவும் பழனத்தான் தாட்கள் நின்று தலைவணங்கார்களே தொடர ஏறினார் இமையோர்கள் பணி கண்டு ஏறினார் இமையோர்கள் பணி கண்டு தேறுவார் அல்லர் தீவினையாளர்கள் தீவினையாளர்கள் தேருவார் அல்லர் தீவினையாளர்கள் பாரினார் பணி வேண்டும் பழனத்தான் கூறினான் உமையாளோடும் கூடவே ததர பழனத்தால் பாரினார் பணி வேண்டும் பழனத்தால் கூறினான் உமையாளோடும் கூடவே கூறினான் உமையாளோடும் கூடவே நல ஏ தொழுவார் தொழுவார் வண்ணன் மேல் சுற்றுவார் தொழுவார் சுடர் வண்ணன் மேல் தெற்றினார் திரிபுரம் மூன்று எய்த நனறின திரியும் புறம் மூன்று எய்தான் தெற்றினார் சுற்றுவார் தொழுவார் சுடர்வண்ணன் மேல் தெற்றினார் திரியும் மூன்று பற்றினார் வினை தீர்க்கும் படனனை வினை தீர்க்கும் படனனை வினை தீர்க்கும் படனனை பற்றினார் எற்றினால் மறக்கேன் எம்பிரான ஏ படனனை எற்றினால் மறக்கேன் எம்பிரான பருவரால் வயல் சூழ்ந்த பழனத்தால் பைகுள் ஆடரவு ஆர்த்த படனல் பண்ணுமாகவே பாடும் படனத்தான் பாடும் படனத்தான் பண்ணும் ஆகவே பாடும் படனத்தான் படனத்தான் பாம்பினை பற்றும் படனத்தான் பால் என்னிடை மாலும் உண்டு இறை அந்த மனத்துள்ளே பந்தமாயின தீர்க்கும் பழனத்தான் பந்தமாயின தீர்க்கும் பழனத்தான் பழனத்தான் பார்க்க நின்று பரவும் பழனத்தான் தீவினையாளர்கள் பாரினார் பணி வேண்டும் படனத்தான் பணி வேண்டும் பழனத்தான் பணி வேண்டும் பழனத்தான் பற்றினார் வினை தீர்க்கும் படனனை தொடர பற்றினார் வினை தீர்க்கும் பலனனை எற்றினால் மறக்கேன் எம்பிரானையே எம்பிரானையே மறக்கேன் பழனனை மறக்கேல் எம்பிரானையே மறக்கேன் பொங்கும் மா கடல் சூழ் இலங்கைக்கு இறை அங்கமான இருத்து அருள் செய்தவன் அருள் செய்தவன் அருள் செய்தவன் பங்கன் என்றும் படனன் உமையொடும் தங்கள் தான் அடியேன் உடை உச்சியே பழனம் உமையோடும் தங்கள் தான் அடியேன் உடை உச்சியே அடியேன் உடை உச்சியே பொங்கும் மாக்கடல் சூழிலங்கைக்கு இறை அங்கமான இருத்தருள் செய்தவன் பொங்கும் மாக்கடல் சூழிலங்கைக்கு இறை அங்கமான இருத்தருள் செய்தவன் தருள் செய்தவன் பொங்கும் மாகடல் சூழிலங்கைக்கு இறை அங்கமான இருத்தருள் செய்தவன் பங்கன் என்றும் பழனன் பூமையோடும் தங்கள் தான் அடியேனுடை உச்சியே பங்கன் என்றும் பழனன் நான் அடியேனுடை உச்சியே அடியேனுடை உச்சியே அடியேனுடை உச்சியே